ரிபுகீதை இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அகண்ட சுரூப நிச்சயம் உரைத்தல் சகல சராச்சரங்கட்கும் சாட்சியாகி சகலர்க்கும் ஆன்மாவாய் சித்தமாகி சகல ஜகததிஷ்டான சொரூபமாகி சகலமுமே தானாகி நிறைந்து நின்ற சகல பரிபூரணமாம் பிரம்மம் தன்னை சகலருமே எளிதாக அறியும் வண்ணம் சகல ஜகநாயகனாம் பரேசன் முன்னம் சாற்றியவானிதாகனின கிண்ணம் சொல்வாம் சத்திய சேத் சுககனமாய் சாந்தமாகி சலனமில சாசுவத சுபவமாகி நித்திய நிஷ்களமாகி நிர்விகல்ப நிரஞ்சனமாய் நிரகார ಸ್ವರೂಪಮಾಗಿ அத்வைதமான பர பிரம்மனானே அணுவும் இதில் ஐயமில்லை என்று போதும் புத்திர நீ திருடமாக நிச்சயித்தே பூரணமாம் பிரம்ம சுகம் அனுபவிப்பாய் நான் நான் என்றறிவதுவோம் சித் சொரூபம் நானாவாய் தெரிவதுவோம் சித் சொரூபம் நீ நான் என்றறிவதுவோம் சித்ஸ்வரூபம் நிகிலமென தெரிவதுவோம் சித்ஸ்வரூபம் ஞானான்மா என்பதுவோம் சித்ஸ்வரூபம் ஞானகனம் என்பதுவோம் சித்ஸ்வரூபம் பானான்மா என்பதுவும் சித் ஸ்வரூபம் பரபிரம்மம் என்பதுவும் சித் ஸ்வரூபம் சித்தமென தெரிவதுவும் சித் ஸ்வரூபம் ஜீவரென தெரிவதுவும் சித் ஸ்வரூபம் மத்தனென தெரிவதுவும் சித் ஸ்வரூபம் அவன் செயலாய் தெரிவதுவும் சித் ஸ்வரூபம் பத்தனென தெரிவதுவும் சித் ஸ்வரூபம் பரபதமாய் தெரிவதுவும் சித் ஸ்வரூபம் முக்தனென தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் மோட்சமென தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் மோக முதல் உடல் மூன்றும் சித்ஸ்வரூபம் மூன்று வித அவஸ்தைகளும் சித்ஸ்வரூபம் ஆகும் அபிமானிகளும் சித்ஸ்வரூபம் அறிவுற்றதகிலமுமே சித்ஸ்வரூபம் பாகமுற பரம்பொருளும் சித்ஸ்வரூபம் பரபிரம்ம ஞானமும் அச்சித்ஸ்வரூபம் శోకమిలా శుకవడివోం చిత్స్వరూపం శుద్ధ పరమాగువதுం చిత్స్వరూపம் உத்தமமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் ஊனமதாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் மத்தியமமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் மகத்தாக காண்பதுவும் சித்ஸ்வரூபம் சத்தியமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் சஞ்சலமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் விஸ்தரமாய் காண்பது வாஞ்சித் சொரூபம் விதம் விதமாய் காண்பது லாஞ்சித் சொரூபம் ஆக்கையிலா அகண்டபர சித்து நானே ஆனந்த கனமான சித்து நானே வாக்கு முதற் கெட்டாத சித்து நானே வானனவே வரையற்ற சித்து நானே போக்குவர வெவையுமிலா சித்து நானே புறையற்ற பூரணமாம் சித்து நானே நீக்கமிலா சித்துருவாம்பரனான் என்றே நிரந்தரமாய் நீ என்றோ நிச்சயிப்பாய் சந்ததமும் சந்தமதம் சித்து நானே சரச்சரமோரணுபுமிலா சித்து நானே பந்தமிலா பரவடிவாம் சித்து நானே பரம்பொருளாய் பரவியிடும் சித்து நானே சிந்தை முதற் கெட்டாத சித்து நானே ஜெகஜீவ பரங்களிலா சித்து நானே நீந்தையுரா சித்துருவாம் பரநான் என்றே நிரந்தரமாய் நீ என்றோ நிச்சயிப்பாய் எப்போதும் பரபிரம்மோ சத்தை இப்பிரம்மம் இப்பிரம்மா முருகாலும் அசத்தையாகாது எப்போதும் சத்தான என்னோ இத்திரமாம் உறுதியுளோன் சத்தையாவன் எப்போதும் சத்தான என்னோ இத்திரமாம் உறுதியிலோன் அசத்தையாவன் எப்போதும் சத்தான பரனானென்னும் இத்திரமாம் நிச்சயமே இசைவாய் மைந்த சத்துமிலை அசத்துமிலை சதசத்தில்லை சகலமிலை கிஞ்சிலிலை ஜனிப்பதில்லை சித்துமிலை ஜீவனிலை ஜெகத்துமில்லை செரிகின்ற நாமமிலை ரூபமில்லை முக்தநிலை பெத்த நிலை மோட்சமில்லை முன்னுமிலை பின்னுமிலை முழுதுமில்லை அத்வைத பரபிரமம் ஒன்றே உண்மை அது நான் என்றழுத்தமுற நிச்சயிப்பாய் நித்தியமில்லை அனித்தியமில்லை நிகிலமில்லை நீயுமில்லை நானுமில்லை யாருமில்லை சுத்தமில்லை அசுதமில்லை சுகமுமில்லை சோர்வுமில்லை சுபமுமில்லை அசுபமில்லை பக்தனிலை பக்தியிலை பாசமில்லை பரவியிடும் பதியுமில்லை பலமுமில்லை அத்வைத பரபிரம்மம் ஒன்றே உண்மை அது நான் என்றழுத்தமுற நிச்சயிப்பாய் ஒருமையிலை இருமையிலை பலவுமில்லை உருவமில்லை அருவமில்லை ஒன்றுமில்லை பெருமையிலை சிறுமையிலை அருமையில்லை பேதமில்லை அபேதமில்லை பின்னமில்லை கர்மமிலே கரணமிலே கர்த்தா இல்லை காண்கின்ற காட்சியிலே காண்பானில்லை இருமையிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை இது நான் என்றெப்போதும் நிச்சயிப்பாய் தேகமிலை பொறிகளிலை இல்லை தேங்கியிடும் மனதுமிலை மதியும் இல்லை ஆகும் அகங்காரமில்லை சித்தமில்லை அவிஜ்யிலை வித்யிலை அனித்துமில்லை போகமிலை போக்கியமிலை போக்த இல்லை பூதமிலை புவனமிலை இல்லை ஏகமதாம் பரபிரமம் ஒன்றே உண்மை இது நான் என்றெப்போதும் நிச்சயிப்பாய் கோலமுறோம் தெய்வமில்லை சேவையில்லை கூடியிடும் தீர்த்தமில்லை தவமுமில்லை சீலமுறோம் தானமில்லை தர்மமில்லை செய்கின்ற ஜபமுமில்லை தபமுமில்லை காலமில்லை தேசமில்லை வஸ்து இல்லை காரிய காரணமாக ஒன்றுமில்லை ஆலயமில் பரபிரமம் ஒன்றே உண்மை அது நான் என்றதி திடமா நிச்சயிப்பாய் கல்பிதமாய் காண்பதெல்லாம் பிரம்ம ரூபம் காரிய காரணமெல்லாம் பிரம்ம ரூபம் நிற்பனவோ நடப்பனவும் பிரம்ம ரூபம் நீ நானோ நீலமுமே பிரம்ம ரூபம் தத்பதமும் துவம்பதமும் பிரம்ம ரூபம் தடையற்ற அசிபதமும் பிரம்ம ரூபம் அல்பமிலா ஆனந்த கனமேயான அப்ரம்மம் மகமெனவே நிச்சயிப்பாய் ஐந்து வித பூதமுமே பிரம்ம ரூபம் அனந்தவித பௌத்திகமும் பிரம்ம ரூபம் துவந்தமுறும் ஜீவரெல்லாம் பிரம்ம ரூபம் துவைத்தமுறும் ஜெகங்களெல்லாம் பிரம்ம ரூபம் பந்தமிலா ஈசனுமே பிரம்ம ரூபம் பார்க்கின்ற பார்வையெல்லாம் பிரம்ம ரூபம் அந்தமிலா ஆனந்த கனமேயான அப்ரமா மகமெனவே நிச்சயிப்பாய் ஐந்து வித மூர்த்திகளும் பிரம்மரூபம் அவருடைய செய்கையெல்லாம் பிரம்மரூபம் இந்திரியம் யாவையுமே பிரம்மரூபம் இலங்கையிடும் விஷயமெல்லாம் பிரம்மரூபம் சந்ததமும் சகலமுமே பிரம்மரூபம் சதசத்தாய் காண்பவெல்லாம் பிரம்மரூபம் தொந்தமிலா அப்ரம்மோனானே என்று தொடர்பாக எப்போதோ நிச்சயிப்பாய் பஞ்சவித கோஷமுமே பிரம்மரூபம் பரவும் அபிமானிகளும் பிரம்மரூபம் அஞ்சனமாம் அவித்யுமே பிரம்மரூபம் அமதமதாம் வித்யுமே பிரம்மரூபம் வஞ்சகமாம் பந்தமுமே பிரம்மரூபம் வரமான முக்தியுமே பிரம்மரூபம் சஞ்சலியா அப்ரமோ நானே என்று சலியாமல் எப்போதோ நிச்சயிப்பாய் தகும் பிரம்மாபியாசியுமே பிரம்மரூபம் தடையற்ற ஜானியுமே பிரம்மரூபம் மிகவரனோ வரியானோ பிரம்மரூபம் மேன்மயுரோ வரிஷ்டனுமே பிரம்மரூபம் திகஜீவன் முக்தனுமே பிரம்மரூபம் தேகமிலா முக்தனுமே பிரம்மரூபம் நிகரில் அதாம் பரபிரம்மோ நானே என்று நிரந்தரமாய் நீ என்றோ நிச்சயிப்பாய் அலைமனதா நினைப்பதுவோம் பிரம்ம ரூபம் மறைவாக்கால் உரைப்பதுவோம் பிரம்ம ரூபம் சல உடலால் செய்வதுவோம் பிரம்ம ரூபம் சாற்று மனோ வாக்குடலும் பிரம்ம ரூபம் பலவிதமாம் திருஷ்யமும் பிரம்ம ரூபம் பரஜீவ ஜெகங்களெல்லாம் ரூபம் கலனமிலா அப்ரமோ நானே என்று கலங்காமல் எப்போதும் நிச்சயிப்பாய் காமமிகும் கர்மம் எல்லாம் பிரம்ம ரூபம் காமித்த பலன்கள் எல்லாம் பிரம்ம ரூபம் நேமமிகும் நிஷ்காமம் பிரம்ம ரூபம் நிர்மலமாம் பலன்கள் எல்லாம் பிரம்ம ரூபம் தாமதமும் ராசதமும் பிரம்ம ரூபம் தயங்கியிடும் சத்துவமும் பிரம்ம ரூபம் ஏமமிலா அப்ரமோனானே என்றிங்கு எப்போதும் எடையறவே நிச்சயிப்பாய் உச்சமதாமரை பொருளும் பிரம்மரூபம் உத்தமமானூர் பொருளும் பிரம்மரூபம் நிச்சயமாங்குருவருளும் பிரம்மரூபம் நிர்மலமாயறிவதுவும் பிரம்மரூபம் அச்சமிலா சிந்தனையும் பிரம்மரூபம் அகம் பிரம்ம பாவனையும் பிரம்மரூபம் துச்சமிலா அப்ரமோனானே என்று தொடர்பாக எப்போதோ நிச்சயிப்பாய் மகத்தான மாயையன அவிஜை என்ன மகத்தான பந்தமென முக்தி என்ன மகத்தான சித்தமென ஜீவர் என்ன மகத்தான ஜெகங்களென ஈசன் என்ன மகத்தான நாமமென ரூபமென்ன மதிக்கின்ற மனதுடைய நினைவனைத்தும் மகத்தான பரபிரம்ம சுரூபமன்றி மற்றனவும் எளியனவே நிச்சயிப்பாய் நினைவதனால் நிகழ்கின்ற ஜெகஜீவாதி நிகிலமுமே நினைவுருவா மனதியாகும் மனததுதான் அறிவுருவாய் நிகழ நின்ற மகத்தான பரபிரம்ம வடிவையாகும் கனவரிவாம் பிரம்மமலாதயலே இல்லை காண்பதெல்லாம் களங்கமிலா பிரம்மமென்றும் அந்நமிலா அப்ரமோனானே என்றும் அனவரதம் அழுத்தமுற நிச்சயிப்பாய் அறிவுருவாமதிஷ்டான பிரம்மத்தின் கண் ஆரோப வடிவாக அவிவேகத்தால் அறிவுருமச்சகலமுமே அறிவமன்றி அந்நியமாய் அணுவேனும் இலவே இல்லை மறைமொழியின் சித்தாந்த மனித்து மீதே மகத்துக்கள் அனுபூதி நிலையுமீதே நிறிவுறவே பரமசிவன் என குறைத்த நிஜமான நிர்ணயமோ நிதகையீதே சர்வமுமே சந்ததமோ இல்லை என்னல் சலனமிலா சத்தான மந்திரம் காண் சர்வமுமே சந்ததமும் பிரம்மென்னல் சகலத்தும் மேலான மந்திரங்காண் சர்வமுமே பிரம்மென நிச்சயித்தல் சாலவுமே மகத்தான மந்திரம் காண் சர்வமுமே நினையாது வெறிதிருத்தல் சந்ததமும் சகலத்தும் அதிதமாமே சர்வமுமே பிரம்மெனு நிச்சயந்தான் சந்ததமும் மாதேவ பூஜையாகும் சர்வமுமே பிரம்மெனு நிச்சயம்தான் சந்ததமும் மாதேவ நாமமாகும் சர்வமுமே பிரம்மெனு நிச்சயம்தான் சந்ததமும் மாதேவ பக்தியாகும் सर्वमुमे ब्रह्म मेनो निश्चयन्तान् सन्ततमुम्मा देव ध्यानमामे सर्वमुमे ब्रह्ममेनु निश्चयन्तान् सर्वतीम् त्यागमेन चट्रलागुम् सर्वमुमे ब्रह्ममेनो निश्चयन्तान् चलमनदिन् त्यागमेन चट्रलागुम् सर्वमुमे ब्रह्ममेनुम् निश्चयन्तान् सदशतिम् त्यागमेन चट्रलागुम् சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயம் தான் சமதையிலா பரம்பதமாய் சாற்றலாகும் சர்வமுமே பிரம்மெனோ நிச்சயம் தான் சகலமன கல்பனையும் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனோ நிச்சயம் தான் சகலமனோ வாசனையும் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனோ நிச்சயம் தான் சலமனதின் துகளையெல்லாம் நாசம் செய்யும் सर्वमुमे ब्रह्ममेनुम् निश्चयम् तान् चलमनदिन् तुयरयलाम् नासंयुम् सर्वमुमे ब्रह्म मेनो निश्चयम् तान् शार्गेन्द्र पावमेलाम् नासंयुम् सर्वमुमे ब्रह्ममे नो निश्चयम् तान् शार्गेन्द्र भीतियलाम् नासं चेयुम् सर्वमुमे ब्रह्ममे नो निश्चयम् तान् शार्गेन्द्र आदियलाम् नासं चेयुम् சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயம் தான் சார்கின்ற வியாதியெல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயம் தான் சதசத்தை காண்பதெல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயம் தான் சஞ்சலமாம் துவைத்தமெல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயம் தான் சலனமிலா அத்வைத ஞான நல்கும் സർവമുമേ ബ്രഹ്മമേനും നിശ്ചയം താൻ സന്തതമും നിരതിശയാനന്ദ നൽകും സർവമുമേ ബ്രഹ്മമെനോ നിശ്ചയം താൻ സഞ്ചലമാന്തേകമുതൽ ഉപരി നീക്കും സർവമുമേ ബ്രഹ്മമെനോ നിശ്ചയം താൻ സഞ്ചലമാൻ ജീവത്വം തനയും പോക്കും സർവമുമേ ബ്രഹ്മമെനോ നിശ്ചയം താൻ ജഗജീവ പരങ്ങളെനോ നിലവിത്തീർക്കും सर्वमुमे ब्रह्ममेनु निश्चयम् तान् சத்தியச்சேத்சுககனமாம் பரமையாக்கும் சர்வமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் சலனமிலா நிச்சயமே செய்ய செய்ய சர்வமெனும் பிரம்மெனோ நான் இதென்னோ சங்கல்ப விகல்பமெல்லாம் அடைவாய் தீர்ந்து சர்வ பரிபூரணமாம் பரமையாகி சலனமில்லாதிருப்பதுவாம் முக்தி பேராம் சர்வஜகநாயகனாம் சிவன் தன்னானை சற்றியதில் சற்றேனும் சங்கையில்லை அகிலமுமே பிரம்மம் என்றோம் அது நான் என்றோம் அதிதிருடமாம் நிச்சயமே அபியாசித்தல் பகற்பரம மோட்சமுற முந்திஹேத்து பழகிய என் நிச்சயமும் பின்பு தானே சகஜமதாய் நழுவியிடும் அதனால் மைந்த சகலமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் மிகவுர மாம் நிச்சயமே அபியாசித்து மெய்யான மோட்ச நிலைமே உவாயே அகிலமுமே பிரம்மென காண வண்ணோ அந்நியமாய் காண்பதெல்லாம் பிராந்தியேயாம் இகநரகம் என்பதுவும் பிராந்தியேயாம் இதனாலே வரும் துயரும் பிராந்தியேயாம் மகிழ்சொர்க்கம் என்பதுவும் பிராந்தியேயாம் மற்றதனால் வரும் சுகமும் பிராந்தியேயாம் சகல ஜக ஜீவகளும் பிராந்தியேயாம் ஜெகதீஷன் என்பதுவும் பிராந்தியேயாம் விதியுடனே ஹரிஹரனும் பிராந்தியேயாம் விராட்டுடனே சுராட்டு மிக பிராந்தியேயாம் மதியிலுறும் சம்ராட்டும் பிராந்தியேயாம் மற்றும் உள தேவரெலாம் பிராந்தியேயாம் கதிமருவோம் அதீனனும் பிராந்தியேயாம் கருதுமவர் காரியமும் பிராந்தியேயாம் நிதமுனி வருஷித்தர்களும் பிராந்தியேயாம் நிகழ்கின்ற மனுக்களெல்லாம் பிராந்தியேயாம் சர்வசுர சுரர்களுமே செய்ய நின்ற சமர முதல் சரிதமெல்லாம் பிராந்தியேயாம் விரவுமயன் செயலான சிருஷ்டியாதி விதமிதமாம் சரிதமெல்லாம் பிராந்தியேயாம் ஹரியுடைய பாலனமே முதலாம் செய்கை அவதார லீலையெல்லாம் பிராந்தியேயாம் ஹரனுடைய சம்ஹாரம் முதலாம் செய்கை அவதார லீலையெல்லாம் பிராந்தியேயாம் வர்ணமுடன் ஆச்சிரம பேதமூற்ற வகை வகையாம் மானிடரும் பிராந்தியேயாம் முன்னியவர் சிவ விஷ்ணு ஆதி தேவர் உபாசனையே செய்வதுவும் பிராந்தியேயாம் பன்னியிடும் மந்திர தந்திரமேயாதி பலவிதமாம் செயலுமிக பிராந்தியேயாம் அந்நியமாய் காண்கின்ற ஜெகஜீவாதி அகிலமுமே அத்தியந்தம் பிராந்தியேயம் சகலவதிஷ்டான பர பிரம்மத்தின் கண் சகலவித பிராந்தியுமே தோன்றலாலே அகிலமுமோ அதிஷ்டான பிரம்மமன்றி அந்நியமாய் அணுவுமில்லையாதலாலே நிகிலமுமே அகண்டபர பிரம்மென்றும் நிரந்தரமாம பிரம்மோ நானி என்றும் அகிலமென பிரம்மென தோன்றும் பேதம் ஐயுமள வழுத்தமுற நிச்சயிப்பாய் சர்வமென ஒரு காலம் இலவே இல்லை சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் என்றும் ஒரே மனது கெட்டாத அகடமான உணர்வுருவாம பிரம்மோ நானி என்றும் இருமையில் திருடமான நிச்சயத்தை எப்போதும் ஹிருதயத்தில் பழகுவாயேல் பிரிவனவே தோன்றிய இப்பேதமெல்லாம் பேர்ந்துடனே பவபாச முக்தனாவாய் அகிலமுமே பிரம்மம் என்றோம் அது நான் என்றோம் அதிதிடமாம் உறுதியுடன் வாக்கினாலே புகழ்பவனும் பூரணமாம் பரமேயாவன் புகன்றபடி அகண்ட பர நிச்சயத்தை அகமதனில் அனவரதம் பழகா நின்றோன் அகண்ட பரமாகுவதில் ஐயமுன் மிக உரமா நிச்சயமே மோட்சம் தன்னை மேவுவதின் முக்கிய காரணமாம் மைந்த அனவரதம் அகம் பிரம்ம நிச்சயத்தை ஆதரவோடு அதிதிடமாய் அபியாசிக்கும் மனதிலுள்ள விகல்பமெல்லாம் முன்பு தீர்ந்து மற்றதுதான் விரகற்ற அக்னியே போல் தனது நிஜ அதிஷ்டான பிரம்மத்தின் கண் தான் தானே சாந்தியுரு மதலாலே சொனவிதமாமகம் பிரம்ம நிச்சயத்தை சுகமுறவே முமுட்சுவெல்லாம் பழக வேண்டும் இத்திரமாயெல்லோர்க்கும் ஹிதமேயாக ஈசனருள் அகண்ட பர நிச்சயத்தை புத்திரனே நினைக்கருளால் புகன்றே நன்றாய் புகன்றபடி இப்பொருளை ஒரு காலேனும் பக்தியுடன் கேட்டுணர்வோன் பரமேயாவன் பகந்ததிலோர் அணுவேனும் ஐயமில்லை எத்துகளும் எல்லாமல் எவையும் ஓந்த யமதீசன் நியம்பியதில் ஐயமுண்டோ அத்வைத பூரணமாம் பரசிவத்துக்கு அந்நியமாய் தோற்றிய இத்வைதமெல்லாம் சித்தமதன் சித்தந்தான கண்ட பர நிச்சயத்தால் சத்திய சீர் சுககணமாம் பரசிவத்தில் சாந்தியுரில் சித்தத்தின் விகாரமான இத்வைத தோற்றமெலாம் உடனே தீரும் ஹேத்துவலால் காரியமற்றிருப்பதுண்டோ சிந்துவிடையுண்டான சைந்தவன் தான் சிந்துவினில் கலந்தவுடன் கரைவதே போல் தொந்தமிலா அகண்டபர சிவத்தில் பொய்யாய் தோற்றிய இச்சித்த முதல் துவைத்தமெல்லாம் அந்தமிலா அகண்டபர நிச்சயத்தால் அங்கொன்றாய் கலந்தவுடன் கரையும் என்றே பந்தமர அறிவு முனிவன் நிதகனுக்கு பகுப்பற்ற பரம்பொருளை பகந்தானன்றே மறுவிலா சச்சிதானந்தமாகவே மன்னு தத்பரமே இச்சகலமும் பிரிதிலா பரோனானெனோ நிச்சயம் பெற்றதார் பவ பந்தம் விடுத்துடன் அறிவு மாத்திரமாக இருப்பதாம் அமல மோட்சம் அடைந்திடலாமெனல் சிறிதிலானந்த தாண்டவமாடுனம் ந கண்ட ஸ்வரூபமே நம் ந கண்ட ஸ்வரூபமே